துணை தினம் தொழுதிலன் முனதியல் வினை உரை திலன் பல மலர் கொடும் அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இளன் முனது அருள் மாற துணை தினம் தொழுதிலன் முனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடும் அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இளன் முனது அருள் மாற உளத்துளன்பினர் உறைவிடம் அறியிலன் விருப்பொடுன் சிகரமும் பலம் வருகில் உளத்துளன்பினர் உறைவி மாறியிலன் பிரு பொடுன் சிகரம் வலம் வருகிலம் உவப்பொடும் புகழ் துதி துரிசெய விழகிலன் மலை போலே உவத்துளன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரம் பலம் வருகிறன் உவப்பொடுன் புகழ் துதிசெய விழகிலன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர் மிசைவரு கருத்த மரலித நுழையினர் கனைத்தழும் பகடது பிடர் மிசைவரு கருத்த மரலித நுழையினர் கதிர்த்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கனைத்தெழும் பகடது பிடர்மிசை வரு கருத்த வெஞ்சின மரலித நுழையினர் கதி தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போதே கலக்குறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்துணைந்தலம் உருபொழுதளவைகள் கலக்குறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்துணைந்தலம் உருபொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமையில் முதுகெனில் வருவாயே கலத்துறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்தலம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமையில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தனில் அலகைகள் குதிகொள தசை கழுகுண வினைத்தலம் தனில் அலகைகள் குதிகொள தசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் முறிவேலா வினைத்தலம் தனில் அலகைகள் குதிகொள விழுக்குடைந்துமயு தசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் புரிவேலா மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை நரை மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை நரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை நரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சோரிந்தலர் போதிய விண்ணவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சோரிந்தலர் போதிய விண்ணவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சோரிந்தலர் போதிய விண்ணவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சொரிந்தலர் புதிய விண்ணவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தொழ மகிழ்வோனே தனத்தனந்தன தனத்தனந்தனயனவரி அழினரை தெவிட்ட அன்போடு பருகுயர் பொழில் திகழ் தனத்தனந்தனயனவரி அழினரை தெவிட்ட அன்போடு பருகுயர் பொழில் திகழ் கிரிதனில் உரை சரவண பெருமாளே விட்டனத்தனந்தன எனதறிகளினரை விட்ட அன்பொடு பரு உயர் மொழில் திகழ் கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரம் கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரம் கிரிதனில் உரை சரவண பெருமாளே